நீங்கள் இப்போ எப்படி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு forty five minutes fifty minutes ஆகிடுச்சிங்க பேசி இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நீங்கள் என்கிட்ட பேசினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க என்ன திங்க் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துருக்குங்க ரிலாக்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்க எல்லாமே வெளியில் நம்ம